அல்லாத நல்லடியார்களே அந்த சகோதரர்களுக்கு பெரியார்களே அல்லாவை அறிந்து பயந்து தத்துவாவை கடைபிடிக்குமாற முதல் முதலாக இருக்கும் பாதுகாக்கும் வசியத்தும் வசியத்து சேர்த்து உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் நான் சென்ற ஜும்மாவில் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்த அதுதான் எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களாக மிக நிதானத்துடனும் தூர்நோக்குடனும் மிக கவனமாகவும் மார்க்க விஷயங்கள்ல குறிப்பாக என்னென்ன உரிமைகளை எப்படி பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்கு என்ன யுக்திகளை கையாளலாம் என்ற விஷயத்த மிக நிதானமாக கடைபிடித்திருக்கிறார் எப்ப அந்த நிதானத்தை இழக்கிறவோ அப்ப எங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து என்ன அது எந்த அளவுக்கு விளைவுகளை பிரச்சனைகளை பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியில் கல்வி ரீதியில் மார்க்க ரீதியில் அதை உண்டாக்குகிறது என்பதை நான் ஓரளவு தெளிவுபடுத்துவேன் அதற்கு நான் உதாரணமாக சகாபாக்களுடைய காலத்திலிருந்து சில சம்பவங்களை நான் முன்வைத்தேன் உதாரணமாக உஸ்மான் ரதியலான் அவர்கள் மிக கண்ணியமான சஹாபியான அபூதர் ரிஃபாரதில்லான் அவர்களுடைய அந்த மார்க்க பத்வா உடைய விஷயத்துல நீங்க தயவு செய்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றால் நல்லா இருக்கும் என்று வேண்டிக் கொள்ள அவர்களே சுயமாக அந்த கருத்தை மதித்து அமீருக்கு வழிபட்டு அவர்கள் ஒதுங்கி ரமதான இடத்துக்கு போய் அங்கே வப்பாத்தாகின அந்த சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சகாவியை பார்த்து கடினமாக ஏசினார்கள் அதுக்கு நவியவர்கள் அவர்களை கண்டித்து வழிகாட்டின விதத்தையும் நான் முன்வைத்தேன் அப்துல்லா அமருக்கு ஆஸ் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஓதல் விஷயத்தில் அதுக்கு நபி அவர்கள் எப்படி அவர்களை வழிகாட்டினார்கள் என்ற இந்த விஷயங்களை நான் மிக தெளிவாக சென்ற தத்துவாவில் முன்வைத்தேன் அதிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் நாம் எப்பொழுதும் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கும் நடுநிலையாக இருக்கும் கடுமையும் தீவிரமும் அது பல பிரச்சனைகளை உண்டாகும் அதற்கு உரிய முறையில மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கு சிறார்களுக்கு எப்படி மக்தர் இருக்கிறதோ பெரியவர்களும் மஸ்ஜிதுகள்ல இடத்துல இந்த விஷயங்களை படிக்கணும் என்பதை நான் ஒரு தெளிவாக உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன் கண்ணியமானது எங்களது நாட்டில் இருக்கக்கூடிய மசிதுகள்ல இமாம்கள் வெறுமனே சொல்லக்கூடியவர்கள் தெரிவிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல சிறார்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு என்னென்ன முறைகளை கையாள வேண்டுமோ என்ன மார்க்கம் அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ அந்த நிலைமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய என்னுடைய பேச்சுடைய இறுதியாக அமைந்தது அதே விஷயத்தை நான் திரும்ப இன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதற்கு நான் இன்றைய தினத்தில சில சம்பவங்களை நபியவர்களுடைய காலத்தில் நடந்த சில நிகழ்வுகளை முன்வைக்க விரும்புகிறேன் கனிமாவர்களே அப்பீதா கொள்கை ரீதியாக இருக்கலாம் இபாதத் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம் மாமலா குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் மாஷர் எங்களுடைய அன்றாட குடும்ப வாழ்க்கைகளாக இருக்கலாம் அன்றாட நடவுட பாவனைகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய அஹ்லாக்குடைய செயலாக இருக்கலாம் இவைகள் எல்லாத்திலையும் ஒரு நிதானம் நடுநிலைமை மிக மிருதுவாக கையாளக்கூடிய அந்த அணுகுமுறை இது கட்டாயமாக இருக்கணும் கடின போக்கு திவிர போக்கு எதுலையுமே அது வழக்கத்தில் இருந்தாலும் சரி அது வழக்கத்தில் இருந்தாலும் சரி அதை கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி எதையுமே கடின போக்க மனிதன் விற்றுவிட வேண்டும் இடத்துல அதுக்கு துவா செய்ய வேண்டும் யாரா என்னை எப்படி மூசாலை செலாம் சலாம் ஹாரூன் அலை பிரவுனிடத்துல போகும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கூலாலமோ கவுலன் லையினா நீங்க மிருதுவான வார்த்தைகளால ரெண்டு பேரும் போய் அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை விளங்க வைக்க வேண்டும் என்று அல்லாஹால சொல்லிக் கொடுத்தானோ அதே ஒரு விட நான் நான் வாதித்தவனுக்கே அல்லாஹ் கற்றுக் கொடுத்த முறை இதுவாக இருக்கும் அதை விட உலகத்துல வேற யார் கடினமானவர்கள் இருக்க முடியும் அல்லாஹாலா அப்படி கடினமான போக்க கடைபிடிக்க யாருக்குமே சொல்லிக் கொடுப்பது கிடையாது நவியவர்களும் அதே விஷயத்தான் கடைபிடித்திருக்கிறார்கள் அதற்கு நான் சகாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில உதாரணங்களை இங்கு முன்வைக்க விரும்புகிறேன் சகாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரி அவர்களுடைய சீரத் வாழ்க்கை நவியவர்களோட அவருடைய வாழ்க்கை முறை இது எங்களுக்கு படிப்புங்க ஒவ்வொரு வீடும் ஹயாத்து சகாபாவ தன்னுடைய வீட்டுக்கு ஒரு அலங்காரமாக மட்டும் இல்லாம வீட்டுல குழந்தைகளுக்கு படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் சகாபாக்களுடைய வாழ்க்கையை படிப்பதற்கு அது ஒரு பெரிய சொத்தாக அமைந்திருக்கிறது தமிழில் ஆங்கிலத்தில் உருது மொழியில் அது அந்தரில்லாம் இன்று பல பாஷைகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டது அதை நாம் வாங்கி படிக்க வேண்டும் ஹயாத்து சஹாபாவை படிப்பதை கொண்டு நபியவர்களுடைய காலத்தில் சகாபாக்கள் வாழ்ந்த ஒரு பத்தொன்பது தலைப்புகள் வாழ்க்கைக்கு தேவையான தலைப்புகளை அது விளங்கிக் கொள்வதற்கு காரணமாக வேண்டும் அவர்களுக்கு அல்லாமல் இருந்த நேசம் என்ன அவர்கள் வயது வந்தும் மச்சதில் எப்படி நேரம் கொடுத்தார்கள் அவர்கள் உலக விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் இவைகள் எல்லாம் நமக்கு படிப்பினைக்கு அது ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது மிக தெளிவாக அழகாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டுடைய ஒரு சொத்தாக இருக்கிறது அதை நாம் ஒவ்வொருவரும் பணம் திரட்டின்றாலும் ஒவ்வொரு பிரதியாக இருந்தாலும் வாங்கி நான் அதை சேகரித்து எங்களோட குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு அதை படிப்பிக்க சகவாக்களுடைய வரலாறு படிக்க அந்த நிலைமைக்கு நான் கொண்டு வர வேண்டும் சகவாக்களை அல்லாஹல்ல மிக பாராட்டிருக்கு நபி அவர்களோடு சேர்ந்துதான் அவர்கள் பயணித்தார்கள் குரானை எழுதினார்கள் அதிசை எழுதினார்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் மரணம் செய்தார்கள் அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சில தவறுகள் அல்ல மன்னிச்சிட்டான் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான் சொர்க்கவாதிகள் நன்மாராயம் கொடுத்துட்டான் அவர்களுடைய குறைகளை நாம பேசுறது இல்லை அதுல இருந்து படிப்பினை இருக்கிறது சகாபாக்கள வாழ்க்கையில இருந்து நமக்கு படிப்பினை இருக்கு அவர்கள் அல்லாஹுக்கால அவர்களுடைய எல்லா விஷயத்துல உணையில ஓடினவர்களை கூட அல்லாஹால மன்னிச்சுட்டே என்று சொல்லிவிட்டார் அதனால நான் சொல்லக்கூடிய உதாரணங்களை மிக படிப்பனையாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக ஒரு நாள் ஆயிஷா உதய அல்லாஹா இருக்கக்கூடிய இடத்துல யகுதிகள ஒரு குழு வந்து நபியவர்களை பார்த்து அஸ்தானு அழைக்கும் என்று சொன்னாங்க உனக்கு கேடும் நாசமும் அழிவும் உனக்கு மரணமும் உண்டாகட்டும் என்று சொன்னாங்க ஆயிஷா காக்கை எப்படி சகிக்கும் இந்த வார்த்தை ஆயிஷா ரதியல்லா மிக ஆத்திரப்படுத்தாங்க நவியவர்களை பார்த்து இந்த மக்கள் இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்களே என்ற இந்த இடத்துல ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களே மிக ஆத்திரமடைந்து அவர்கள் அதற்கு பதில் சொல்லாமல் அழைக்கும் அழைக்கும் என்று அவர்கள் அவர் பார்த்து உங்களுக்கும் அந்த நாசம் அல்லாத சாபம் அல்லாத கோபம் அழிவு ஏற்படுத்தும் என்ற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கூட்டி சொன்னாங்க நபி கேட்கிறாங்க மகன் ஆயிஷா ஆயிஷா கொஞ்சம் நிதானத்தை கடத்துறீங்க அவங்க சொல்லத்துக்காக வேண்டி நீங்க இவ்வளவு கோவப்பட்டு அப்படியெல்லாம் திட்ட தேவையில்லை என்று சொல்ல அதுக்கு போல நபியோ அலை அலைக்கம் அலைக்கு மிருத்தன்மை ஐஷா கடினமாக நடந்து கொள்ளக்கூடாது அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு மௌத்து வரட்டும் அவங்க பத்துவா நான் சும்மா இருக்கேனுமா என்று அந்த விஷயத்தை ஆயிஷா வகையெல்லாம் கேட்ட பொழுது நபியவங்க கேட்கிறாங்க அவலம் ரதத்து அழைக்கும் நான் அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தேன் என்று பார்க்கவில்லை அவங்க அஸ்ஸாமு அழைக்கும் என்று சொன்னாங்க நான் அழைக்கும் என்று சொல்லிட்டேன் அவங்க சொன்னதுக்கு நானும் பதில் சொல்லிட்டேன் நீங்க அதுக்கு கூடுதலான வார்த்தைகளை பாவிச்சு உனக்கு நாசம் அல்லாத கோபம் சாபம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன் நீங்க எனக்கு நாசம் அழிவு கேடு மௌத்துன்னு சொல்றீங்கன்னா அது உங்களுக்கும் தான் என்று சொன்னாங்க இவ்வளவு போதும் இதை விட கூடுதலாக நீங்க அவர்களுக்கு பாவிக்க தேவையில்லை என்று சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க فَيُسْتَجَابُ لِي فِيهِمْ وَلَا يُسْتَجَابُ لَهُمْ فِيَّ الله أكبر புகாரி ஷரீஃபுடைய இந்த ஹதீஸ் சொல்கிறார்கள் நான் சொன்னது அவர்களுக்கு பலிக்கும் அவர்கள் சொன்னது எனக்கு பலிக்காது கண்ணியமானவர்களே வார்த்தையை பாவிக்கிறதுல ஒரு நிதானத்தை எப்படி கடைபிடிக்கணும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிக அழகாக இதை இது வந்திருக்குது இக்ரா என்ற பாடத்துல இந்த வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் இந்த நாட்டுல பல வகைகளை ஏசினாங்க அல்லாம ஏசினாங்க திட்டினாங்க நான் அவர்களுக்கு ஒன்றுமே சொல்லல என்ன சொன்னோம் இந்த பாருங்க நீங்க அல்லாம ஏசுறீங்க அப்படி இல்லை அது இன்னொரு வகை அவர்களுக்கு மார்க்கம் தெரியாது அல்லது தெரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கிறார்கள் தெரியாதத தெரிய வைப்பதை விட கடமை தெரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் கேட்காத பட்சத்தில் அல்லாஹு தாலா அவர்களுடைய விஷயத்தில் முடிவெடுப்பார் இது வார்த்தைகள்ல உள்ள ஒரு விஷயம் சென்ற முறையும் நான் சொன்னத வேறு சில ஹதீஸ்களூடாக சகாபாக்கள் இந்த வாழ்க்கையூடாக நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த முயற்சிக்கிறேன் ஆனால் மிக பிரபலியமான சகாபி மகாஜபின் ஜபல் வகைதான் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தாலே மிக விரிவான தலைப்பு நேரம் காலம் தேவைப்படும் மிக சிறந்த வாலிப பருவத்தில் துடிப்பிடிப்பாக இருந்த அல்லாட தீனுக்காக வேண்டி பல தியாகங்களை செய்த சஹாபி அவர்கள் ஓட மிக நெருங்கியவங்க மாற்று விஷயங்களை படிச்சு கொள்ள முடியும் ஆலம்பில் ஹலாலி வல் ஹராம் ஆசிபின் முஃப்தி இந்த உம்மத்துடைய ஹலால் ஹராமை தெரிந்தவர்கள் என்று நவியவர்கள் பாராட்டியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நவியவங்க ஒவ்வொரு பாராட்டு கொடுத்திருக்கிறார் பத்துவா கேள தேவையெல்லாம் முகாஜிபின் ஜபல்த்தை கேட்டுக் கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சாமி ஆனா என்ன செஞ்சாங்க நபிசல்லா அலிசல்லம் அவர்களோட வந்து இஷா தொழுவாங்க இஷா நவீன பின்னுக்கு தொழுவாங்க தொழுறதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட மஹல்லாக்கு போயிட்டு அவங்க தொழுவ நடத்துவாங்க இவங்க இங்க சொல்லுவாங்க அதுக்கு பிறகு அங்க போயிட்டு தொழுவ இமாமசே இவர்கள் இங்க நவீன பின்னுக்கு தொலை அதுக்கு பிறகு அவசரமாக அங்க போக அங்க போயிட்டு தொழுவிக்க அந்த மக்கள் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அந்த மக்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் கூலி வேலை செய்வாங்க விவசாயத்துல வேலை செய்வாங்க வியாபாரத்துல ஈடுபடுவாங்க தூங்கி எழும்பணும் வேலைகள் இருக்குது இதெல்லாம் தாஜ தொழணும் சுப நேரமாக போயிட்டு சுபக தொழுவிச்சுட்டு இவர்கள் இஷாவை தொழுதுட்டு அங்க போய் தொழுவிக்க போல இவங்க ஓதுறது சூரத்தில் பார்க்கலாம் சூரத்தில் பார்த்து வரக்கூடிய சூரத்தில் பக்கராவா ஒரு சாதாரண தொழுகையில் ஓதக்குள்ள அது ஒரு நியாயமான நேரம் எடுக்கும் சூரத்தில் பக்கராவை ஓடி தொழுவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு சகாபி வந்தா தக்மீர் கட்டி தொழுதா அவர் பார்த்தாரு இது கூட நேரம் எடுக்குது என்னால் இது அவர் சுருக்கமாக தொழுதுக்கு வீட்டுக்கு போயிட்டார் அவர் தனியை தொழுதுக்கு வீட்டுக்கு போயிட்டார் அப்ப நாம் ஜபல் வதையெல்லாம் அவர்களுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா இவர் வந்தாரு உங்களோட சேர்ந்து தொழில் அவர் தனிய தொழிலுக்கு பேசாரு சொன்னாங்க இன்னமும் ஒரு நயவந்தகன் இந்த இந்த செய்தி எத்திருச்சு அந்த யார சொல்லா இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு நபியவங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்த உம்மத்துக்கு ஹலால் ஹராமை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் என்று நபியவர்கள் அவர்களை பாராட்டாங்க வழிகாட்டுறாங்க மார்க்கத்தை இவர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிக் கொடுக்கிறாங்க அதே நேரம் அவர்களால் ஒரு விஷயத்துல முன்பின் ஆகக்கூடிய நேரத்துல அவரை கூப்பிட்டு சொல்றாங்க அப்பத்தான் குழப்பத்தை ஏற்படுத்துறியாவோ உனக்கு என்ன தேவை இருக்குது நேரம் நீ தொழுகையில சூரத்து பக்ரா ஓதி தொழுவிக்க வருஷம் சப்தேஸ்வரந்துக்கனால ஓதி முடிச்சு கொள்ளாலுமே மக்கள்ல பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா நோயாளிகள் இருக்கிறாங்க கஷ்டமானவர்கள் இருக்கிறாங்க தொழிலாளிகள் இருக்கிறாங்க அவங்களோட வேலைகளுக்கு தொழிலுக்கு தூக்கத்துக்கு உறக்கத்துக்கு போகணுமே அந்த மனிதர் என்ன சொன்னார் வந்து எனக்கு யாரும் சொல்ல இவர் நீண்ட நேரம் தொழுவிக்கு போல எனக்கு அடுத்து நான் வேலைக்கு போகணும் நான் நீண்ட வேலைகள் ஈடுபடணும் அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொன்னார் அவரை பார்த்து நீங்க எப்படி பேசக்கூடாது கவி அவர்கள் கற்றுக் கொடுத்தார் இவ்வாதத்துல ஒரு தன்னுடைய இஷ்டத்துக்காக வேண்டி ஒரு விஷயத்தை செய்யறதல்ல அல்லாவுடைய ரசூசல்லாறு செல்லும் எப்படி காட்டினார்கள் என்றதுக்காக வேண்டிதான் ஒரு விஷயம் செய்யப்படணும் இன்னொரு சம்பவம் சகி புகாரில பதிவாகிறது சல்மான் பாரிஸ் ரவி அவர்கள் இரவு நிலவு வந்தாங்க பழக்கம் வர்றவர்களை சேர்த்து விடுவாங்க அந்த காலம் உடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மதியனால அமுல் நடத்தப்படவில்லை ஆரம்ப காலம் அப்ப அபூதர் தான் இந்த சல்மான நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்துல் ரஹ்மான் மதீனா மக்கால இருந்து வந்திருக்கிறார் இந்த சஹாபி சாது இவரை நீங்க வீட்டுக்கு கூட்டி போங்க இந்த பிலால் ஹபஷி பிலால் ஹபஷி வந்திருக்கிறார் ஆஹ் இவரை இவரை கூட்டிட்டு போங்க இப்படி சகாபாக்களுக்கு மத்தியில அந்த குடும்ப உறவை போல நபியவர்கள் அன்சாரிகள் முஹாஜின்களுக்கு மத்தியில பங்கிட்டு கொடுப்பாங்க இவங்களோட வீட்டுல இவங்கள வைங்க இவங்களோட சல்மான் பாரிஸ் அபுதர்தா வீட்டுக்கு போறாங்க பார்த்தா அபுதர்தாவுடைய மனைவி சரியான சோகம் அழுக்கான ஆடை மிக சோர்வடைத்து மூளையில ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறார் என்னம்மா இப்படி இருக்கிறீங்க இல்ல உங்களோட சகோதரர் அபூதர் தான் நல்ல மனிதர் இரவெல்லாம் நின்று தொலகுவார் பகலெல்லாம் நோக்கு குடிப்பார் இரவெல்லாம் நின்று சொல்லுவார் அப்படின்னா மனைவியை பத்தி அவருக்கு கவலையே இல்லை மனைவியுடைய தேவை குடும்ப வாழ்க்கை குழந்தைகளுடைய பராமரிப்போம் அதெல்லாம் அவருக்கு ஒரு கவனமும் கிடையாது அவர் இந்த ரெண்டுல மட்டும்தான் பகலெல்லாம் நோக்குடிக்கிறது இரவெல்லாம் தொடர்பு நான் ஒரு கை பார்க்கிறேன் இந்த சல்மான் பாரிஸ் வந்தா ராஜ்யத்துக்கு எழுப்பினா தூங்கு என்று சொல்லி தூங்க வச்சான் இன்னும் நேரம் இருக்குது நான் சொல்ற நேரத்துல அது எழுப்பணும் காலை ஆனதுக்கு பிறகு சாப்பிடுண்டு சாப்பாடு கொடுத்தாங்க நான் நோ பிடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி நோ பிடிக்க சாப்பிடு நானும் சாப்பிடுறேன் அவரை நோம்போட வச்சான் அவரை தாஜத்தை நேரம் சென்று தொலை வச்சாங்க அதுக்கப்புறம் சொல்லாங்க இந்த ஜிசதிக்கு அலைக்கு ஹக்கன் உன்னோட உடம்புக்கு ஒரு ஹக்கு இருக்குது இன்னைக்கு ஜவுசிக்கு அலைக்கு ஹக்கன் உன்னோட மனைவிக்கு ஒரு ஹக்கு இருக்குது இன்னைக்கு சுவாரிக்கு அலைக்கு ஹக்கன் உன்னை வரக்கூடிய சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஹக்கு இருக்குது விருதாளிகள் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார்கள் பார்க்க கேட்க வருவாங்க இல்லையா நீ எந்த நாள் நோன்பு தொழுகையில் இருந்தா அதை விட உனக்கு நிறைவேற்றணும் அதே நேரம் உன்னை ரப்புக்கு இல்ல ரப்புக்கு அழைக்க ஹக்கது உன்னோட இறைவனுக்கும் ஒரு ஹக்கு இருக்குது எல்லாத்தையும் நீ சமமாக பிரிச்சு கொடுத்துக்கோ ரப்பனாகிற துணியா ஹசனா ஆகிறது ஹசனா துனியாவை அழகாக்கிட்டா ஆகிறத அழகாக்கிட்டான் அல்லாட்ட கேட்கிறதாக இருந்தா துனியாவில உள்ள இந்த மூணு விஷயத்தையும் உன் நல்லா வச்சுக்கணும் உள்ளப்பட்ட எல்லாத்தையும் சாப்பிட்டு நோயாளியாக இருக்கக்கூடாது உனக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும் நிதானமாக இருக்கும் அது எது எது தவறானவைகளோ அதுல ஈடுபடக்கூடாது உன் உடம்ப பார்வைய உன் செயல ஆத்மீக செலவீகத்தை ரெண்டும் கவனிச்சுக்கணும் ரெண்டாவது மனைவியில ஹக்கு இருக்குது மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுப்பது ஒன்று பொறுப்பு மனைவியுடைய இச்சையை நிறைவேற்றுவது ஒன்று பொறுப்பு மனைவிக்கு ஒரு சாப்பாடு கவனத்தை கொடுக்கிறது ஒன்று பொறுப்பு மனைவி நீ எந்த நாள் நோன் பிடிச்சு இரவையில தொழுது கொண்டிருந்தால் மனைவியுடைய கடமை உனக்கு எங்க நிறைவேற்ற முடியும் கண்ணியமானவர்களே இதெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே நபி அவங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நபி அவங்க சந்தோஷப்பட்டு சதக சல்வான் சதக சல்வான் சல்மான் உண்மை சொன்னார் உண்மை சொன்னார் உண்மை சொன்னார் என்று சொல்லாறு செல்லும் சரியாக சந்தோஷப்பட்டார் அதனால் நான் உன்னம் ஏந்த தலைப்புக்கு வரவில்லை நான் விஷாலா அடுத்த ஜும்மாக்கள் நான் அதை பத்தி பேசுறேன் நான் இப்ப பேசுறது தான் வாழ்க்கையில் இருந்து சென்ற குத்பாலே பேசுகிறது சில சகாபாக்கள் வரலாறு இது நபியுடைய மிக நெருங்கிய எந்த வீட்டுல நபியோடு நாம் சக்கராத்தில் இருக்கிறோம் என்று ஆசைப்பட்டு யாருடைய நெஞ்சில சாஞ்சி யாருடைய அந்த நெஞ்சில சாஞ்சு இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உமிழ் அவங்களுடைய எச்சி வாயில இருக்க போல நபியுடைய ரூம் பிரிஞ்சிச்சோம் அந்த ஆயிஷா நபி அல்லாஹ் அவர்களை நபி அவங்க நிதானத்தை படிச்சு கொடுத்தாங்க நிதானத்தை ஒரு ஒரு மிருதுவம் தன்மை எப்படி நீங்க நபியோட வாழ்க்கையில் அது இருந்துச்சு அது உம்மத்துக்கு வரணும் என்பதை நபி அவர்கள் விளங்க வச்சாங்க வேளாண் சகோதரர்களே சென்ற புஷ்பாலையும் முகவுடைய விஷயத்துல தயமுடைய விஷயத்துல உமரது எல்லாம் அவர்களும் அம்மாரும் யாசிரும் எப்படி மண்ணில் அம்மார் பிறந்தாங்க உமர் அதை எப்படி தவிர்த்து கொண்டாங்க அபூதர் விப்பாரது எல்லாம் அவர்கள் எப்படி பத்துவம் கொடுத்தாங்க அதுக்கு உஸ்மான் எல்லாம் அவர்கள் எப்படி வழிகாட்டினாங்க வேளாண் சகோதரர்களே அப்துல்லா அமர்ல ஆஸ் குடும்பத்தை எப்படி ஒதுங்கி குரான்ல ஈடுபட்டாங்க நபி அவர்கள் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள் என்பதை நான் சொன்னது போல இந்த முறையும் சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன் ஏன் இந்த ஜஹரானிய சிந்தனைகள் உண்டாகுவதற்கு இப்படிப்பட்ட தனிப்போக்குதான் அதுக்கு காரணமாக அமைகிறது அது ஜிஹாதுடைய விஷயத்தை தவறாக பேசுறது காபிர்களுடைய விஷயத்துல தவறான கருத்துக்களை கொடுக்கிறது நாடு விட்டு போகணும் என்ற தவறான சிந்தனைகளை கொடுக்கிறது காபிர்களுடைய விஷயத்துல நீ மிக விரோதியாக வாழணும் என்றத கற்பிக்கிறது குரான ஹதீச உலமாக்களிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாம தன்னுடைய சுய கருத்துல சாவாக்கள் அப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்யல இன்றைய உலகம் சில முஸ்லிம்களை பயன்படுத்தி இஸ்லாத்தை பயன்படுத்தி இஸ்லாமிய அல்லாவுடைய ஆணையும் நபியுடைய அதிசயம் பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்துக்கு தவறான கருத்தை இஸ்லாம கோபியா கொடுக்கிற மாதிரி அல்ல அவர்கள் செஞ்சது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நான் இமாதத்துல தாஜத்துல ஈடுபட்டது நல்ல விஷயம் தான் ஆனா வசதாலிக்க உம்மத்தன் வசத்தன் அல்லா தாலா உங்களை நடுநிலையாக உம்மத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லும் பொழுதே அந்த நடுநிலைமையான உம்மத்து எப்படி இருக்கணும் என்பதை நிதானத்தை கடைபிடிக்கணும் அது கொள்கையில் இருந்தாலும் சரி அகீதால இருந்தாலும் சரி அது வழக்கத்தில் இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் மிக வலியுறுத்தி வருகிறேன் கண்ணியமானவர்களே இதை நாம் எங்களோட குழந்தைகளுக்கு எங்களோட குடும்பத்துக்கு இதை நான் வலியுறுத்தி வர வேண்டும் நான் சென்ற ஓதின சும்மாவையும் இந்த ஓதின சும்மாவையும் மக்கள் பயப்படுத்துங்க இதை வலியுறுத்தி சொல்லுவாங்க அடுத்து நான் இன்று இந்த மசிதில் ஒரு அறிவித்தல் கொடுத்திருக்கிறார்கள் அது சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமாக்கிறேன் இந்த நாட்டில் நாம தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் ஸ்கூல்களை பெற்றிருக்கிறோம் கொழும்புல எங்களுக்கு ஒரு இருபத்தோரு முஸ்லிம் ஸ்கூல் இருக்கு ஜாயிரா முஸ்லிம் லேடிஸ் காலேஜ் போல மற்ற பல ஸ்கூல்களை தந்திருக்கிறார் ஒரு இருபத்தையாயிரம் குழந்தைகள் இன்றைக்கு இந்த ஸ்கூல்களில் படிக்கிறார் டிரினிட்டி சென்ட் தாமஸ் ராயல் இப்படி நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் போக முஸ்லிம் ஸ்கூல்கள் என்று சொல்லக்கூடிய இப்படி இருபத்தொரு ஸ்கூல்கள் இருக்குது அதுல ராயல்ல படிக்கக்கூடிய ஏராளமான பிள்ளைகள் அதை பத்தி நான் பேசிருக்கேன் நான் இங்க பேசுறதே இந்த இருபத்தையாயிரம் பிள்ளைகள் இந்த இருபத்தொரு ஸ்கூல்ல ஒரு படிக்கிறது எப்படி ஜெமியத்துள்ளமா மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதோ அதே போல ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை இதை வலியுறுத்தி சொல்லுவேன் இதை விட மூணாவது இருக்கு எனக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எனக்கு ரெண்டு மௌலவிமார்கள் உலமாக்கள் எனக்கு உஸ்தாதாக ஸ்கூல்ல கிங்ஸ் காலேஜ்ல அவங்க இஸ்லாம் பாடம் நடத்தி தந்தது ரெண்டு மௌலவிமார்கள் ஜமித்துலமாவுடைய செக்ரட்டரியாக இருந்த ரியாசத் அவர்கள் அக்குறுவையில அவங்கள பாப்பா தான் இந்த நாட்டுல மதரசா உருவாக்கின பாசியத்தில் சொல்லக்கூடியவர்கள் எனக்கு மாஸ்டராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற உலமாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து மௌலிமார்களாக ஸ்கூலுக்கும் போயிருக்கிறார் மசிதுக்கு மட்டுமல்ல எப்படி மசிதுக்கு வந்தாங்களோ ஸ்கூலுக்கும் போனார்கள் அதனால இது தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து மௌலவி அப்பாயின்மெண்ட் அப்படி அடிபட்டு போயிடுச்சு எங்களுடைய பதில் முகமது செய்த ரஹத்துல்லாஹி அழகி முன்னே அரசியல்வாதிகள் செய்த ஒரு மிக தூர்நோக்கு தான் மௌலிமார்கள் எட்டு ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் எட்டாம் வகுப்பு படிச்சாலும் அவர்களுக்கு மௌலவியப்பா என்ன கொடுத்தாங்க அப்ப பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லயே மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஒழுக்கத்தை மார்க்கத்தை இஸ்லாம் புத்தகத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடியத அது சரியாக விளக்கக்கூடிய பாக்கியமும் கிடைச்சு இப்ப தொடர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷமாக அது அப்படியே அடிபட்டு போயிடுச்சு இப்ப எங்கட பாப்புலேஷன் கூடுறது போல சிறையில் உள்ள எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது நாங்க தொண்ணூறு வருஷம் பத்து வீதம் முஸ்லிம்கள் இருக்கிறோம் என்று சொன்னா அதே நேரத்தில் எங்களுடைய சிறையுடைய எண்ணிக்கை இருபத்தி மூணாவது இருபத்தி மூணு அதுல கொழும்பு வாலிபர்கள் பல விதமான விஷயத்துல ட்ரக்ஸ்ல அதுல ஈடுபட்டு கொண்டு போறாங்க இது சம்பந்தமாக கொஞ்சம் விவரத்தை நிஷாமாத்தால நான் ஜும்மாக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் எல்லாரும் அதை இருந்து கேளுங்க நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் சில ஆய்வுகள் கொழும்புல நான் செஞ்ச நேரத்தில் ஒரு ரிசர்ச் பண்ணுவேன் அந்த ரிசர்ச்ல எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா அதை ஐநூறு குழந்தைகள் கடையாப்பம் சாப்பிட இயலாம ஸ்கூலுக்கு வந்து மயங்கி விழுறாங்க அது இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஜிமித்தல்மா இந்த விஷயத்தை ஆய்ந்து கொண்டு போகக்கூடிய நேரத்துல மீலா ஸ்கூல் தெரிய வந்தது சில தெய்வனையில் உள்ளவர்களுக்கு கூட மீனா ஸ்கூல் தெரியாது அது தெய்வல பெரிய பள்ளி அந்த மையவாடிக்கு பக்கத்தில் இருக்கு பிள்ளைகள் ஐம்பதுக்கு வந்துட்டாங்க அரசாங்கம் ஸ்கூலை மூட சொல்லிட்டாங்க அப்ப நான் உடனடியாக முன் வந்து அதுல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடத்தின ஒரு கான்பரன்ஸ்ல எஜுகேஷன் ஃபார் ஆல் என்ற கான்பரன்ஸ்ல அலமது இல்லா ஒரு தனவந்தன் அல்ல அவருக்கு மேலான கிருமி செய்யட்டும் அவருக்கு அல்லா தாலா வாழ்க்கையை வறக்கத்தாக்கி வைக்கட்டும் அவருடைய தொழில் எல்லாம் வறக்க செய்யட்டும் அவர் அஞ்சு கோடி செலவழிக்க முன் வந்தார் இப்ப அவர் செலவழிச்சு வந்திருக்கிறார் ஒரு கோடி அறுபது லட்சம் பதினாறு மில்லியன் மட்டும்தான் பணம் தேவை அந்த பணத்தை எப்படி மெம்பர்ல மச்சதுக்கு சொல்றது நன்மையும் அதே போல இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு செலவழிக்கிறதும் இந்த நேரத்தில் ஆகப்பெரிய நன்மையாக இருக்கும் அவர் எங்கள்கிட்ட இந்த சமூகத்துக்கிட்ட அவர் ஒரு தனிநபர் அஞ்சு கோடியதாரா சமூகத்துக்கிட்ட எதிர்பார்க்கிறது இந்த பதினாறு பில்லியன் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இந்த பள்ளி எப்பொழுதுமே எனக்கு ரெண்டாயிரத்தி நாலு அந்த அந்த சுனாமியிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறு அந்த மூதூர்ல இருந்து ஞாபகம் இருக்கிறது இந்த ஜாமியில் அக்பர்ல வந்து ஒன்று சொன்னா அதை முடிவாக இருக்கும் அதனால இந்த பெட்டாவுக்கு இந்த பதினாறு மில்லியனை பொறுப்பெடுப்பது என்பது அது சிரமமான காரியம் அல்ல இன்று வந்தவர்களும் தாராளமாக கொடுங்க இது வரலாறு படைக்கணும் இலங்கைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் இன்று ரகசியமாக கொடுக்கக்கூடியவர்களும் உங்களோட பேரை பதிவு செய்யுங்க கிறிஸ்துவார்கள்ட்ட வந்து இன்றைய தினம் ஒரு முன்மாதிரியாக உங்களோட கையில வந்திருக்கக்கூடியதை தாராளமாக சகாபாக்கள் எப்படி தர்மம் செஞ்சுட்டு போனார்களோ அது மாதிரி இதை செஞ்சு இன்றைய நாளை ஒரு சந்தோஷமான நாளாக மாற்றி அது அந்த ஸ்கூல்ல மாஷா இந்த ஆறு வருஷம் நாங்கள் எடுத்த முயற்சியில பிப்டி பர்சன்ட் அதனுடைய மார்க்ஸ் ஒரு புள்ளையும் பாஸ் எடுக்கல இன்னைக்கு நைன் ஏழு எடுத்த பிள்ளை இன்னைக்கு இருக்கு அல்லாட பெரிய கிருபாவுக்கு நான் உங்களுக்கு விவரத்தை சும்மா ஒரு சொல்கிறேன் கண்ணியமானவர்களே அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த மேலான காரியத்தில் ஈடுபடுமாறும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அதுக்கு சௌபிச்சியமானாக செய்வானாக யாரில் இந்த நாட்டை ஒரு முன்மாதிரியான சிறுபான்மை நாடாக ஆக்கி தருவாயாக முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ திருவை செய்வாயாக எங்களோட உரிமைகளை அது ஒரு ஸ்கூலாக இருந்தாலும் விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்கிறதுக்கு நீ வழியமைச்சு தருவாயாக எங்களோட பணத்தால இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நசிவாக்குவாயாக எங்களோட வாலிபர்கள் படித்தவர்கள் உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டுக்கு முன்மாதிரியான யாரில் இந்த நாட்டுக்கு இந்த காலத்தில் தேவையான இஸ்லாமிய அடிப்படைகளை முன்வைக்கக்கூடிய लिए पाक के अंदर आया है